திருச்சிற்றம்பலம் திரு நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அருளி செய்த ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி திருச்சிற்றம்பலம் பர்மண்டல தென்னில் பன்னீர் பேரோடு மன்னி நின்ற நீர்மண்டல படப்பை போரம் நீரணிந்த கார்மண்டல கண்ட தென்தட தோழன் கருணை பெற்ற தார்மண்டல மணி சோம்பந்தன் மேவிய தண்பதியே பதிக பெருவழி காட்ட பருபத கோன் பயந்த மதிய திருநூதல் பங்கன் அருள் பெற வைத்த எங்கள் நிதியை பிரமாபுரநகர் மன்னனை என்னுடைய கதியை கருத வல்லோர் அமராவதி காப்பவரே காப்பையில் காழிக்க ஓணிய தீபர்க்கென் காரணமாம் மப்பழிவார வகையிருப்பேன் என்ன மாறனே பூப்பையில் வாளிகள் அஞ்சும் என் நெஞ்சரங்க புகுந்த இப்பயில்வார் சிலை கால் வளையா நிற்கோயின்றிரவே இரவும் பகலும் நின் பாதத்து அலர் என் வழி முழுதும் பரவும் பரிசேயருளு கண்ட இந்த பாரகத்தே விரவும் பரமத கோளரியே குடவள் தரளம் சொரியோ கடல் புடை சூழ்ந்த தராய் மன்னனே மன்னிய மோக சுவை ஒளி ஊரோசை நாற்றமின்றி பன்னியைந்தின் கடந்தோர்க்கு தொடர்வரிய பொன்னியல் பாடக கிங்கிணே பாதநிழல் புகுபோர் துன்னிய காவமர் செண்பயர் நாதர்க்கு தொண்டர்களே தொண்டின சூழச்சூரே குழலார் தம்மனோ தொடர வண்டினம் சூழவருமிவன் போலும் மயிலுகுத்த கண்டினம் சூழ்ந்தவளை பிறவோர் கழுவாவுடல விண்டினம் சூழ கழுவின ஆக்கிய வித்தகனே வித்தகம் பேசினம் வேணோ தலைவனை வாழ் வாழ்நிகர்த்து முத்தகங்காட்டு முருவல் நல்லர்த்தமனம் மணைய உய்தகம் போந்திரந்தொள்ளவோ இல்லாதனவுமுரு புத்தகம் போலும் முது புலை பணன் புணர்கின்றதே புணர்ந்த நன்மேகச் சிறனுண் துளியேர் சிறகொதுக்கி உணர்ந்தனர் போல இருந்தனை யாழ்வுலகம் பரசும் குணந்திகள் ஞான சம்பந்தன் கொடிமதிர் மணந்தவர் போயினரோ சொல்லு வாழிமட குருகே குறுந்தலர் முல்லயங்கோபலர் ஏற்றின் கோலை மறுபால் அருந்திரலாக துழுத செஞ்சேற்றரு காசனி தன் காசனிதன் செண்பை நகரன்ன பேரமை தோள் திருந்து இழையார்வோ முரசே முரசங்கரயமுன் தோரணம் நீட முழு நிதியின் பரிசங்கொணர்வானமைகின்றனர் பலர் பார்த்தினி அரிசங்கணதலென்னாமுன் கருதரு காசனிதன் சுரிசங்கணை வயல் தந்த நகரன்ன தூமொழிக்கே மொழிவது செய்வசிகமணி முறித்தட வரை தோள் தொழுவது மற்றவன் தூமலர் பாதங்கள் தாமங்கமிழ்ந்து எழுவது கூந்தலம் பூந்தாமரை இனியாது கொலோ மொழிவது சேரி முறி புதை மதர் முருவலி தே வலிகீழு குண்டற்கு வைகை கரையன்று வான் கொடுத்த கலிகேழு தின்தோள் கவுனியர் தீபன் கடலுடுத்த ஒலித்தரு நீர் வையகத்தை உரையிட்ட தோத்துதிரு மலிதருவார் பனியாமட மாதினை வாட்டுவதே வாட்டுவர்த்தம் தம் தூயரைவன் கேழலின் பின்பு சென்ற வேட்டுவர் கோலத்து வேத தலைவனை மெல் விரலால் தொட்டியல் காதன் இவன் என்று தாதைக்கு சூழ்வி சும்பீர் காட்டிய கன்றின் கழற்ற மனவை கற்றவரே அவர் சென்றணு கோவர் மேழ்வதிங்கு அன்னையரு கர்த்தம்மை தவறுகின்ற தன் தமிழ் செய்வர் சிகமணி சண்பையன பவர்கின்ற நீள் கொடி கோபுரம் பல்கதிரோன் பரியை கவர்கின்ற சூலத்தோடு நின்று தோன்றும் கடிநகரே நகரம் கெட பண்டு தின்தேர் மிசை நின்று நான் மறைகள் பகரம் கழலவனை பதி நாராயிரம் பதிகம் மகரம் கீழர் கடல் வையோ துயர் கேடவாய் மொழிந்த விகரங்கிளி கலிகாழி பிரானென்பர் நீள் நிலத்தே நிலமேறிய மரோ பின் திருமாலோ நிலம் படைத்த குலமேறிய மலர் கோகன தத்தையனோ கொழிக்கும் சலமேறிய முடித்தாள் கண்டு இளர் தந்தை காண அன்று நலமேறிய புகழ் சம்பந்தன் காட்டிய நாதனையே நாதன் நன்னி பள்ளி சூழகர் கானகமாக்கியகதே போதின் மலிவயலாக்கிய கோனமர் போர் புகலி ஓதனிடங்கடல்வாரோ கயலோ விலை குளது காதின்றளவோமிளேர் கயலோ சொல்லு காரிகையே கைமையினால் நின்கழல் பர வாது கண்டார்கிவனோர் வன்மையனே என்னும் வண்ணோ நடித்து வீழு பொருளோடு இம்மையில் யானேதும் இன்பம் கருதி திரிதரும தன்மையினேர்குமருளுதியோ சொல்லு சம்பந்தனே பந்தாரணி வீரல் பங்கைய கொங்கை பவள செவ்வாய் கொந்தார் நருங்குழல் கோமள வல்லியை கூறருஞ்சீர் நந்தா விளக்கினை கண்டது நானே பொழுது முன்னோ சந்தாரகல தருகா சனிதன் தடவரையே வரை கொண்ட மாமதில் ஷண்பை தலைவனை வாழ்த்தலர் போல் நிறை கொண்டு வானோர் கடைந்ததில் நஞ்ச நிகழ கோலாம் நுரை கொண்டுமை பர துள்ளம் சுழல நொந்தோரிரவோ திரை கொண்டலமருங்கி வகன் ஞாலம் செரி கடலே கடலன்ன பொய்மகள் செய்யினோ வெய்ய கடனரக திடனமன் ஏதற்கிழ்விட தானீரும் செந்தமிழால் திடமன்னு மாமதில் ஷண்பை தலைவன் செந்தாமரையின் வடமன்னுணின் முடியான் அடிப்போதவை வாழ்த்தினமே வாழ்த்துவதெம் பரமேயாகோ அந்தத்து வைய முன்னீர் ஆழ்த்திய காலத்துமாழாதது அரஞ்சேவடியே ஏத்திய ஞான சம்பந்த கிடமேசை தும்பி கொம்ப காத்திகள் கேதகம்போ தகோ இனோ கழுமல்லமே மலர்பயில் வாட்கண்ணி கேள் கண்ணி நீன்மூடி வண்கமல பலர்பயில் கீர்த்தி கவுனிய தீபன் பகைவரேன தலைப்பையில் பூம் பூனங்கொய்திடு மே கணியார் புலம்ப அலர்பயிலாமுன் பறித்தன மகில்லரும் பிணையே அரும்பின அன்பில்லை அர்ச்சனை இல்லை அறநெறிய விரும்பின மாந்தற்கு பணி செய்கிலம் பொய் இரும்பன உள்ளத்தினேர்கிஞனே வந்து நேர்பட்டதால் கரும்பன நீழ்வயல் சூழ்காழி நதன் கழலடியே அடியாலர் மீதித்தாளர தம்பீர் கமீர்தமன்றி கொடியானோடும் பின்னடந்தெவ்வார் அலர்கோகனதற்கு அடியார் கண்ணி ஞான சம்பந்தன் கருதலர் சேன் வெடியா விடு வெம்பரர் சுரு நாரோவியன் சூரத்தே சுரபுரத்தார் தந்துயருக்கு இறங்கி சூரர்கள் தங்கள் பரபூரத்தார் தந்துயர் கண்டருளும் பரமன்மன்னும் மன்னும் அறபூரத்தானடியெய்தோவன் என்பதவனடி சேர் சிறப்புறத்தானடியார் அடியேன் என்னும் திண்ணனவே திண்ணனவார்ச்சற்ற நாட்டிடை இல்லை கொல் தீன் தமிழோர் கண்ணனவோங்கும் கபூணியர் தீபன் கை போல் பொழிந்து விண்ணினவாய் முல்லை மெல்லரோ வீணமற்றியா மெல்லிய எண்ணினாள் வழுவாதிரை தோடி எழுமுகிலே எழுவாள் மதியால் வேத புண்டு அலமந்தெழுந்து விம்மி தொழுவாள் தனக்கின்றருளோ கொலாந்தொழு நீரவைகை குழுவாயே தேர்ந்த கை பரிதலை கொண்டர் தங்கள் கழுவாக உடலோ கழுவீன ஆக்கிய கற்பகமே கற்பானரவமணி கொழுத்து உந்து மலை சிலம்பாம் நற்ப மொழியெழில் ஞான சம்பந்தன் புறவமன்ன விற்பானுதலி தன்மென்மோலை இந்நீளம் செல்வி கண்டீட்டு அற்பாவிடும் வண்ணம் எண்ணுகின்றாள் அம்மாயம் அனையே எம்மனையாய் எந்த யாய் என்னை ஆடன் துயர் தவிர்த்த செம்மலர் நீள் நீழ்மூடிஞான சம்பந்தன் பூரவமணி வெம்முனை வேலென்ன என்ன விழுந்து வெளுத்தரே போன்றோ மனவோ அல்லவோ வந்தன் உள்ள தொழிற்வனவே ஒளிரு மணி பணி நாட்டோ உலகத்தோ உம்பருள்ளோ வெளிரு படச்சில நேர்பதுண்டே மிண்டி மீனுகளும் அளறு வயர் சண்பை நாதன் அமுத பதிகமென்னோ களிறு விட புகுமேல் தொண்டர் பாடும் கவிதைகளே கவிக்கு தகுவன கண்ணுக்கு இனியன கேட்கிலின்போ செவிக்கு தகுவன சிந்தை குறியன பைந்தரளோ நவிக்கண் சிறுமியர் மூற்றில் முகந்து தம் சீற்றில் தோறும் குவிக்க தீரை பறக்கும் கொச்சை நாதன் கூரை கழலே கழல்கின்ற ஐங்கணை அந்தியோ அன்றிலும் கால் பரப்பீட்ட அழல்கின்ற தென்றலோ வந்திங்கு அடற்பன்றாயிழைக்கா சுழல்கின்ற நஞ்சோந்தணி தவன் தன்னை தொடர்ந்து பின்போய் உழல்கின்ற நெஞ்சமிங்கென்னோ இனி என்றுருகின்றதே உருகின்ற அன்பினோடோத்திய தாளமும் உள்ளுருகே பெறுகின்ற இன்பம் பிறை நூதல் முண்டமும் கண்டவரை தெரிகின்றவாறென்ன செய் தவமோ வந்த சிந்தையுளே துருகின்ற பாதன் கழுமலோ போலோ துடியிடைக்கே இடையோ எழுதாதொழியலுமாம் இனவண்டுகளின் புடையோ எழுதிலும் பூங்குழல் ஒக்கும் பொன்னனாயாள் நடையோ நகையோ தமிழாகரன் தன் புகழினற்றேன் அடையோ மொழியோ எழுதிடில் சால அதிசயமே மேநாட்டமரர் தொழ வினை பயன்கள் தனாட்டருணரகீற்றளர் வாரோ தமிழர் தங்கள் கோநாட்டருகர் குழாம் வென்ற கொச்சையர் கோன் கமல பூநாட்டடி பணிந்தாரும் அல்லாத புலையருமே புலையடி தொண்டனை பூசுரனாக்கே போரு கையற்கண் மலைமட பாவைக்கு மானட மாடோ மணியன்றன் தலையீடை பாதனை கற்றாங்கு உரைத்த சம்பந்தனென்னாம் முலையீடை பொன் கொண்டு சங்கிழந்தாள் என்றன் மொய் குழலே குழலியலின் கவிஞான சம்பந்தன் கூரை கழல் போல் கழலியல் பாதம் பணிந்தேன் உனையோ கதிரவனே தழலியல் வெண்மை தனி தருள் நீ தனியாத வெம்மை அழலியல் காணடந்தாள் வினையேன் பெற்ற ஆரணங்கே அணங்கவர் யாழ் முறித்து ஆண்பனை பெண்பனை ஆக்கிய மண் கணங்கழு வேற்றி கடுவிடம் தீர்த்து கதவடைத்து பிணங்கலை நீரெதிரோடம் செலுத்தின வெண்பிறையோடு இணங்கிய மாட சிறபுற தான் தன் இருந்தமிழே இருந்தன் புகழே கோலக்க எழிலாவடு துறை சீர் பொருந்தும் மரத்துறை போல கௌ தாளம் நன் பொன் சிவிகை அருந்திடவோ தமோதி செய்ய ஏற அரண்ளித்த பெருந்தகை சீரினையம் பரமோ நின்று பேசுவதே பேசும் தகைய தன்றே இன்றோ அன்றோ தமிழ் வீரகன் தேசம் முழுதோம் மழை மறந்தூண் கெடச்செந்தழற்கை ஈசன் திருவருளால் ஏழில் எழில் வாய் காசின் மழை பொழிந்தான் இன்றீங்க ஞாலம் கவின் பெறவே பெறுவது நீச்சயம் மஞ்சள் நெஞ்சே பிரமாபுரத்து மறுவர் போர்கிழல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால் வெறியூரு கொன்றை மாறியூரு செங்கை விடை எடுத்த புரியூரு போர்க்கொடியம் பெருமார் அமர் பொன்னுலகே புன்னார் மத்தில் சோழ் பூக்கலே கரசை அருகர் தங்கள் தென்னாட்டரணட்ட சிங்க தினையஞ்சிவனிவனின்று அன்னாள் சூதலை தீர்வாய் மொழிகள் அருளி செய்த என்னையை பணிவார்கிளை காண்கய மாலயமே மலையொப்பாகும் பிறை முன்பு நின்று மணி குறுக்கி விலையை பாடனைந்தாங்கெழில் மன்ம தன்பில் கூனித்த கோலை எப்போதும் பிடிப்பன் வடபடு கோக்கினஞ்சூழ் சோலையை கழித்தலைவன் மலரின்று சூடிடினே சூடு நற்றார் தமிழாகரன் தன் போர் சுடர்வரை தோள் கூடுதற்கேஷற்ற கும்பினை நீயோ கொடும் பகை நின்று ஆடுதற்கே அத்தனை குனை ஏனின்னை ஆடரவோ வாடிட காருமரோ படுகின்ற வான்மதியே மதிக்க தகனுதல் மாதொடோய் எங்கள் மலையில் வைகீம் துதிக்க தகு ஷண்பைநாதன் சுருதி கடந்துழவோர் மிதிக்க கமலம் முகிழ்த்த தன் தேனுண்டு மிண்டி வரால் குதிக்க குறுகிரியும் கொச்சை நாடு குறுகுமினே குறுமனமுள் கல்லவா தமிழாகரன் கொச்சையன்ன நறுமலர் மென் குழலாய் அஞ்சல் எம்மோர் நகுமேதி சென்று உருமனை ஒன் சுபரோவிய கிள்ளைக்கெனும் பதியேர் சிறுவிகள் சென்று நின்றிருந்தங்கையே நீட்டுவர் சேழையே இழைவளராகத்து ஞான சம்பந்தன் சுருதி கழைவலர் குன்று கடத்தலோ காண்பீர் கடைச்சியர் நீர் முழைவள்ளர் நண்டு பட தட சாலி முத்து கிளை மழைவளர் நீர் கூடுமே பொழில் சூழ்ந்த வளவயலே வயலார் மருகல் பதி தன்னில் வாழறவார்கடியொண்ட அயலா விழுந்த அவனுக்கு இறங்கி அறிவழிந்த கயலார் கருங்கண்ணி தந்துயர் தீர்த்த கருணை வெள்ள புயலார் தருகையினான் என்ன தோன்றிடும் பொன்னியமே பொன்னிய நாடு புகுவதற்காக புலன் நடக்கீர் எண்ணிய செய்தொழில் நிற்பதெல்லாருமின்றியானனக்கு நண்ணிய செய்தொழில் ஞான சம்பந்தனை நந்தமர் நீர் கண்ணியன் மாட கழுமலத்தானை கருதுவதே கருதத்தவ அருள் ஈந்தருள் ஞான சம்பந்தன் ஷண்பை இரத கிளிமொழி மாதே கலங்கலீவர் உடலோ பொருத கழு நீரை ஆக்குவன் நொந்தமர் போர் படையேல் மருத சின்னையில் பொதும்பருளேரே மறைகுவனே மறைமுழகும் குழலார் கலிகாட்ட வயற்கடைஞர் பறைமுழகும் புகலி தமிழாகரன் பற்றலர் போல் துறைமுகங்குங்கரே சிகிரி மடங்கள் சுடற்பளிங்கின் அரை முழங்கு வழி நிவரிற்சால வரும் பழியே பழிக்கே தகுகின்றது இன்றே பிறைப்பல் கததேர் பிழந்த வழிக்கே தீகள் தரு செக்கரை கொச்சை வயவரென்னோ மொழிக்கே விரும்பி முளரி கலமரும் ஓவியர்த்தம் கிழிக்கே தரும்புருவதிவள் வாடிட கேள்கின்றதே கிளறி குன்ற தரவோ உமிழ்ந்த கிளர்மணியின் வளரி கோவகை மாண்டனரென்பர் வயற்புகலே தளறி கொம்மதியானருள் பெற்ற பரசமய கோளறி நிகரா நாட்டுள்ள குண்டர்களே குண்டகள் சூழ்த்தரு கொச்சை தலைவன் தன் கொன்றகசே வண்டகமென்மலர் வில்லியன் நீர் வரிவீர் புருவம் கண்டகவாளி படபுடை வேஷங்கலங்களோடோ புண்டக கேழல் புகுந்ததுண்டோனுங்கள் போம்புனத்தே புனைத்தெழு கைமத குன்றமதாயங்கோர் பொன்கலையாய் வனத்திழு சந்தன பைந்தழையாய் வந்து வந்தடியே மனத்திழு போர்கழல் ஞான சம்பந்தன் வன்கொச்சை அன்னாள் தனத்திழு கொங்கைகளாய் அல்குலாய் தீவர் கட்டுரையே கட்டதுவே கொண்டு கள்ளுண்டு நுங்கைகளார் சுணங்கை இட்டதுவே என்று எட்டனை தான் இவள் உள்ளுரு நோய் விட்டது என்றே வெங்குருநாதன் தன் பங்கயத்தின் மட்டவிழ்த்தார் கொண்டு சூட்டுமின் பேதை மகிழ்வுறவே உறவோ பொருளோ ஒன்போகமோ கல்வியோ கல்வியோற்ற துறவோ துறவி பயனும் எனக்கு சொழிந்த பூனல் பொறவோ பொழிலோ பொழில் சூழ் பொதும்போ ததும்பும் வண்டின் நரவோ பொழில் எழீர் காழியர்கோன் தீரு நாமங்களே நாம் உகந்தே தீய ஞான சம்பந்தனை நன்னலர் போல் ஏ முக வெஞ்சரோ சிந்திவலிஞ்சே இடிபடுக்க திமுகம் தோன்றிகள் தோன்ற தளவ முகையரும்ப காமுகம் பூமுகோ காட்டி நின்றார்ந்தன காரினமே காரங்கணை பொழேர் காழிகபூணிய தீபம் நல்லூர் சீரங்கனைனர் பெருமணம் தன்னேர் சிவபுரத்து வாரங்கணை கொங்கை மாதோடும் போக்கூரோ போது வந்தார் ஆரங்கொழிந்தனர் பெற்றதல்லாலோ வரும் பதமே அரும்பதமாக்கும் அடியோரோடஞ்சலி தார்கரிய பெரும் பதம் எய்தலுற்றீர் வந்திரஞ்சூமின் பேரறவோ மறை காழி தலைவன் மலர்கமல தரும்பத ஞான சம்பந்தனை தன் தாளினையே தாளின் சரணோ தருஞ்சண்பைநாதன் தரியலற்போல் கீழின் மலங்க விலங்கே புகுந்திடோ கெண்டைகளோ வாழும் தொலைய மதர் திருக்காதின் அளவும் வந்து மீளும் கருங்கண்ணீ மின்புரியா வைத்த மென்னகையே நகுகின்ற முல்லை நன்னாரெறி கண்ட தவர் கவர்ந்த மிகுகின்ற நன்னீதி காட்டின கொன்றை விரவலர்வோர் புகுகின்ற தீயன பூத்தன தோன்றி புறமவன் கை தகுகின்ற கோடல்கள் அன்பரென்றோவர் கார்மயிலேயே மயிலேந்திய வள்ளல் தன்னையளிப்ப மதி புணர்ந்த எயிலேந்திய செண்பை நாதனுலக தெதிர்ப்பவர் யார் குயிலேந்திய பொழேர் கொங்கேந்திய கொம்பின் அம்பு தழியே அயிலேந்திய மல்லர் கண்டுளனாய் வந்த அண்ணலுக்கே அண்ணல் மணிவளை தோழருகாசனி சண்பயந்த பெண்ணில் அமிர்தனல்லால் குழல் நாற்றோ பிடையொடும் பூ சொன்னம் துதைந்த வண்டே கண்டதுண்டு கொல் தூங்கொலி நீர்த்து அண்ணம் பொழிலெழீர் காசினி பூத்தமென் தாதுகளே தாதுகள் தோய்ந்த நஞ்சன்னாசியார் சட லம்படுத்து தூதையிற் சேக்கோ தூதையிற்சேக்கோ கரஞ்சேர்ந்து வாழாதொலு குகின்றேர் போதியேர் போத்தர்கள் வம்மின் புகலியர் கோனந்தனான் காதியிட்டேற்றோ கழுத்திரம் பாடி கழித்திடவே களியுரு தேந்தார் கவுனிய தீபம் கருதலர் போல் வெளியுரு ஞாலோ பகலிழந்தால் வீரே யார் கமல தளியொரு மென்மலர் தாதளைந்தாழி அமைப்பவரோ துளியுரோ வாடகி தாமடமானை துவழ்விப்பதே தேரும் பூனல் தில்லை சிற்றம்பலத்து சிறந்து வந்துள் ஊரும் அமிர்தே பருகிட்டெழுவதோர் ஒட்களிப்பு கூறும் வழி மொழி தந்தனை வாழ்வித்தவன் கொழுந்தேன் நாரும் மலங்கள் தமிழாகரனேனோ நன்னிதியே நிதியோரோவாரன் இன்பம் வீடைதுவர் என்ன வேதம் துதியுரு நீழ்வயர் காழியர்கோனை தொழாரின்னைய நதியோரோ நீர் தெள்ளி தஞ்சல் ஏன அண்ணலன்றோ ஏன மதியுரோ வாணுதல் பாதம் பணிந்த நள் மன்னனையே மன்னங்கனை செந்தமிழாகரன் வேற்பில் வந்தொருவர் அன்னங்களஞ்சமின் என்றடர் வேழ திடை விளங்கி பொன்னங்கலை வகையெடுத்தார்கிவள் பூணழுந்தீ இன்னந்தழும்புளவாம் பெரும் பாலும் ஏந்தலுக்கே ஏந்தும் புல குரு வீரழில் நீலன கற்கோயின்ப பூந்தண் புகலூர் முருகர்க்கும் தோழனை போக மார்பை காந்தோங் கனலேர் குளிர்படுத்து கடர் கொடலின் வாய் வேந்தின் துயர்த்த வீர் தானைய போதும் விரும்புமினே விரும்பும் புதல்வனை மெய்யறிந்தாக்கிய என்னமேர்த்தோ அரும்பும் புனர்ச்சடையாய் உண்டருளென்ற அடிபணிந்த இரும்பின் சூடர்களே சிறு தொண்டனை ஏ ஏத்துதிரேல் சுரும்பின் மலர் தமிழாகரன் பாத வெளிதே எளி வந்தவாயேழேர் பூவரை ஞான்மணித்தார் தழங்க துளி வந்த கண் பிசைந்து ஏங்களோ எங்கள் அரண் துணையாம் கிளி வந்த சொல்லி போர் கிண்ணத்தின் ஞான அமிர்தளித்த அழி வந்த பூங்குஞ்சியேன் சொற்சிறு கண் தன் ஆரருளே அருளும் தமிழாகரனின் அலங்கல் தன் தென் பெயர சுருளோ குழலியர்கிதிலையே முன்பு தொங்கு கரத்து உருளோ கள்ளிற்றினோடோட்டருபானை அருளி என்றே மருளின் மொழிமட வாழ்பெயரின் கண் வருவிப்பதே வருவார் உருவின் வழி வழி வைத்த வனமருந்து திருவாரிருந்த செழுநகர் செவ்வி திருவடிகள் தருவான் தமிழா கரன் கரம் போர் போர்ச்சலோ வீச கண்டு வெறுவாவணோ கொண்டல்கள் மிண்டி வானத்து மின்னியவே மின்னார் குடுமீ நெடுவேற்பகங்கொங்கில் வீழ்பனி நோய் தன்னார் வழி கேட்டழிந்தமை சொல்லுவர் காணிரையே மன்னார் பரிசன தார்மேர் புகழோ எவர்க்குமிக்க நன்னாவலர் பெருமானருகாசனி நல்கிடவே நல்கென்றடியின் இணை பணியார் செண்பை நம் பெருமான் பல்கோ பெரும் புகழ் பாடகில்லார் சிலர் வாழ்க்கிறை தீட்டு ஒல்கும் உடம்பினராய் வழி தேடிட்டு இடறி மொட்டி பில்கும் இடமறி யார் கெடுவார் ஒரு பேய்த்தனமே தனமே தரு புகழ் சைவசிகாமணி தன்னருள் போ போல் மனமே புகுந்த மடக்கொடியே மல்லர் மேலிருந்த அனமே அமிர்த குமுத செவ்வாய் உங்கள் ஆயமென்னும் இனமே போலியவண்டாற்றெழிற் சோலையுள் ஏதுகவே உகட்டித்த மோட்டு வராலினம் மீதி முலை உறிஞ்ச அகட்டிச்சொறிபால் தடம் நிறை கோச்சே வயதரசை தகட்டில் திகழ் திகழ்மணி புன்தமிழாகரன் தன்னையல்லால் பகட்டில் புலியினோ வேண்டேனொருவரை பாடுதலே பாடிய செந்தமிழார் பழங்காசு பரிசில் பேற்ற நீடிய சீர்த்திரு ஞான சம்பந்தன் நிறை புகழ நெடிய பூந்திரு நாவு கரசோடெழில் மிழலை கூடிய கூட்டத்தினால் உளதாய்த்தீ குவலயமே வலய திணி தோள் மிசைமழவேற்றி மனைப்புறத்து நிலையத்தனை பொழுதோ கண்ட தூரனை நீதி கேட்டார் குலைய கழுவின் குழு கண்டவந்திகள் கொச்சையன்ன சிலையொத்த வாழ்நுதல் முன்போல் மலர்க திரு கண்களே கண்ணார் திருநுதலோன் கோலகாவில் கரனொடியால் பண்ணார் தரப்பாடு ஷண்பயர் பணி நொந்திடுமென் எண்ணா எழுத்தஞ்சோ இட்ட பொன் தாளங்கள் ஈய கண்டு மன்னார் சிலர் ஷண்பை நாதனை ஏத்தார் வருந்துவதே வருந்தொங்கொலாங்கழல் மண்மிசையேகிடின் என்றுமென்றார் திருந்தோ புகழன்பை ஞான சம்பந்தர்க்கு சீர்மணிகள் பொருந்தோ சிவிகை கொடுத்தனன் காண் புணரி தீகள் நஞ்சு அருந்தோம் பிரானோ அறத்துரை மேய அரும் பொருளே பொருளென என்னை தன் பொற்கழல் காட்டி புகுந்தனக்கிங்கு அருளிய சீர்த்திரு ஞான சம்பந்தன் அருளிலர் போல் வெருளினமானின்மென் நோக்கியை வீட்டு விழுநிதியின் திரளினை யாதறி தானன்று சாலையின் சிந்தனை சிந்தையை தேனை திருபாவடு துறையுள் திகழோ எந்தையை பாடல் இசைத்து தோலையா நிதியோயை தந்தையை தீ தொழில் மூட்டிய கோஞ்சரண் சார்விலரேல் நிந்தையை பேற்றொழியாதிரந்தே கரோ நீட்டுவரே நீட்டுவரோதத்தோடேரிய சங்கோ நெகுமுளரே தோட்டு வெண்மூத்தோ சோரிஷன்பைநாதன் தொழாதவரில் வேட்டுவர் வேட்ட தண்ணீரின குண்ணீர் உணக்குழித்த காட்டுவரூரல் பருகு கொலாங்கியோ கணங்குழையே குழைக்கின்ற கொன்றை பொன் போல மலரனு கூட்டமெல்லாம் அழைக்கின்ற கொண்டல் இயம்பொன்னிலை அகன்றார் வரவு பிழைக்கின்றது கோலன் ரஞ்சியொன் செண்பை பிரான் புறபத்து இழைக்கின்ற கூடல் முடிய எண்ணாத இளங்கொடிக்கே கொடி தேர உணர் குழாமணலூட்டிய கொன்றவில்லி அடித்தேர் கருத்தின் அருகாஷணியை அணியிழையார் முடித்தேர் கமலோ கவர்வான் மூரி பூரூவச்சிலையால் வடித்தேர் நயன கணையினை கோத்து வளைத்தனரே வளைபட தண்கடல் மலர் கழற்கே வளைபடு நீண்முடி வார்புனலூரன் தன் நீரிலங்கு வளைபடு கண்ணியர் தம்பொது தம்பலம் எந்த வளைபடு கிங் கிண்ணே கால் மைந்தன் வாயின் மணி முத்தமே முத்தன வெண்ணகை யார்மயல் மாற்றி முறை வழுவா வேத்தனை காலம் நின்றே தோமவரேனோ என் பணிந்த பித்தனை எங்கள் பிரானை அணைவது எளிது கண்டீர் அத்தனை ஞான சம்பந்தனை பாதோ அடைந்தவர் கே அடைத்தது மாமரை காடர்த்தம் கோயீர் கதவினையன் உடைத்தது பாணன் தன் யாழின் நூலியை உறகவிடோ துடைத்தது தோணி புறத்து கிரைவன் சுடருளிவாய் படைத்தது தன்மையே நல்லாற்றரசு பணித்திடவே பணிபடு நுண்ணிடை பாதம் போரா பல்ல காகாதம் என்று தனிப்படும் இன் சொற்களால் தவிர்த்தேர்கோ தழல் பூமிழ்கான் மணிபட போர்கழல் ஞான சம்பந்தன் மறுவலர் போல் துணிபடு வேலன்ன கண்ணியன்னோ வந்து தோன்றியதே தோன்றல் தன்னோடுடன் ஏகிய சுந்தர போன்முலையை இன்றவரே இந்த ஏந்திழையாரவர் இவ்வளவில் வான்றவர் சூழோ தமிழாகரன் தன் வடவரையே போன்ற பொன்மாட கழுமல நாடு பொருந்துவரே பொருந்திடஞான ஞான போர் புரிசை திருந்திய தோணி புறத்து கிரைவன் திருவருளால் கருந்தடம் நீரெழு காலையில் காக்கூ கழுமலமென்று இருந்திடவாமென்று வானவராகி இயங்கியதே இயலாதன பல்ல சிந்தையராய் இயலுங்கொல்லென்று முயலாதனவே முயன்று வன்மோக சுழியழுந்தீ செயலார் வரை மதில் காழியர் கோந்தீரு நாமங்களுக்கு அயலாரென பல காலங்கள் போக்குவர் ஆதர்களே ஆதரவும் பய பொம்மிவளை தினள் என்றயலார் மாதரவ சொல்லி என்னை நகுவது மாமரையின் ஒதரவம் பொல்லே காழித்தமீழா கரனுடன்றே தீதரவோ பட அன்ன என்னோ பல செப்புவதே செப்பிய என்ன தவம் முயன்றேன் நல்ல செந்தமிழால் ஒப்புடை மாலை தமிழாகரனை உணர்வுடையோர் கற்புடை வாய்மொழி ஏத்தோம்படி கதறீட்டி வர மற்படு தொல்லை கடல் புடை சூழ்த்தரு மண்ணிடையே மண்ணில் திகழ் சண்பை நாதனை வாதினில் வல்லமனை பண்ணை கழுவின் நுதி வைத்தெம் வந்த வினையருக்கோ கண்ணை கதியை தமிழாகரணையங் கற்பகத்தை தின்னர் தொடையில் கவுனியர் தீபனை சேர்ந்தனமேயே சேரும் புகழ் தீர் ஞான சம்பந்தனை யானூரை பேரோ தமிழ்பால் இவை வல்லவர் பெற்ற இன்புலகம் காரோ திருமிட என்று கை தொழுவர் நீரோ மலரோ கொழானிடுமாலோ பிரமனுமே பிரமாபுரம் வெங்குருஷன்பை தோணி புகலி கோச்சை சிரமார்புறம் நற்புறம் வந்தராய் காழே வரமார் பொழில் திரு ஞான சம்பந்தன் பதிக்கு மிக்க பரமார்கள்மலோ பன்னிரு நாமம் ஏ பரகத்தே பாரகல துன்பம் கடந்தமரார் பணியோ ஏறகலோ பெற்றாலும் இந்நாதால் கரகிலின் தூமம் கமிழ் மாட தோணிபுர தலைவன் நாமோ செவி கிஷயான திருச்சிற்றம்பலம்